பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்றளித்தழிக்கும் செய்கைக்கு ஹேதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் புன்றமுக்தனுமாயின்ப புணறியாதவனாயினாலும் தோன்றிய விமல போத சுரூபத்தைப் பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொருப சுபாவம் மானேன் அவருடை பதும பாதம் நனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன்னிமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரு மாறு பத்து தத்துவன் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர் அவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்யனவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முக்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட் கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரை செய்கின்றேனே